வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க புரட்சிக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் பெஞ்சமின் பிராங்க்லின் பிரான்ஸ் புறப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வடக்கு வேல்ஸில் ராயல் சார்ட்டர் என்ற கப்பல் மூழ்கியதில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தொடருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கான முடிவு பிரிட்டிஷ் அரசால் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நார்வே பிரிந்து சென்றதை ஸ்வீடன் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜப்பான் பிரதமர் ஈட்டோ எரோ பூமி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது மின் இயற்றி எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஹூவர் அணைக்கட்டில் முழுமையாக இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மன்னர் இந்தியாவுடன் தனது ராஜ்யத்தை இணைக்க சம்மதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரியாவில் கடைசி கூட்டுப்படைகள் வெளியேறின ஆஸ்திரியா நிரந்தர நடுநிலை நாடாக தன்னை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பான் அமெரிக்கன் ஏர்வேஸ் போயிங் எழுநூற்றி ஏழு விமானம் தனது முதலாவது வர்த்தக ரீதியான பயணத்தை நியூயார்க் முதல் பாரிஸ் வரை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முகமது ரிஷா சா பஹ்லவி என்பவர் ஈரானின் பேரரசராக தன்னை அறிவித்து பேரரசியாக தனது மனைவி ஃபாராவுக்கு முடிசூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பெரியம்மை நோய் தாக்கிய கடைசி நோயாளி சோமாலியாவில் அடையாளம் காணப்பட்டார் உலக சுகாதார அமைப்பு இந்த நாளை பெரியம்மை நோயின் கடைசி நாளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்கொரியா அரசு தலைவர் பார்க் சோங் ஹி இராணுவ தளபதி கிம் ஜே கியூ என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அரசு உளுரு என்ற பிராந்தியத்தின் உரிமையை உள்ளூர் பழங்குடியினரிடம் கையளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்கின் ஒரு நிகழ்வாக இஸ்லாமிய ஜிகாத் தலைவர் ஃபாதி சிகாக்கி என்பவர் மோல்டாவில் உள்ள விடுதி ஒன்றில் மொசாட் அமைப்பினரால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரமாவது ஆண்டு ஐவரி கோஸ்டின் அதிபர் ராபர்ட் குயை பதவி இறக்கப்பட்டு லாரன் குபாக்போ என்பவர் அதிபரானார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா அமெரிக்க தேசப்பற்று சட்டத்தை நிறைவேற்றியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாஸ்கோவில் நாடக மாளிகை ஒன்றில் செச்சன்யா தீவிரவாதிகள் மூன்று நாட்களாக பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகள் விவகாரம் முடிவுக்கு வந்தது நூற்றி ஐம்பது பணைய கைதிகளும் ஐம்பது தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கலிபோர்னியாவில் இடம்பெற்ற தீயில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு வீடுகள் சாண்டியாகோ நகரில் அழிந்தன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாய்லாந்து மன்னர் பூமிபால் அடுல்யா டேஜ் அவர்களின் இறுதிச் சடங்குகள் பேங்காக் நகரில் நடைபெற்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியூசிலாந்து நாட்டில் ஜெசிண்டா ஆர்டன் என்ற பெண்மணி அந்நாட்டின் மிக குறைந்த வயதில் பிரதமராக தனது முப்பத்தி ஏழு வயதில் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் விண்வெளி வீரர் கியோர்கி பெர்க்வோய் என்பவர் சோயூஸ் மூன்று விண்கலம் மூலமாக தனது நான்கு நாள் விண்வெளி பயணத்தை தொடங்கினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கணேஷ் சங்கர் வித்யார்த்தி இந்திய இதழியலாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பாக்கியசோதி சரவணமுத்து இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராம் பிரகாஷ் குப்தா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சரகோபா பங்காரப்பா கர்நாடக முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முருகேசு சுவாமிகள் ஈழத்து ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஹிலரி கிளின்டன் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சாருமதி ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மனோ தென்னிந்திய திரைப்பட பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரவீனா டேண்டன் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அசின் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அமலா பால் இவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அ சந்திரசேகர பண்டிதர் மானிப்பாய் அகராதி தொகுத்து வெளியிட்ட ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மிர்துலா சாராபாய் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பி எஸ் மணி சுந்தரம் இந்திய கல்வியாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே